எந்த ஒரு இடத்தையும் அவன் நிரப்புவதில்லை ஆதனுடைய மகனுக்கு தன்னுடைய இளா எலும்புகளை விற்பாட்டுவதற்காக நிலையாக வைப்பதற்காக சில கவலைகள் போதுமானது உணவுடைய சில கவலைகள் போதுமானது சில கவலை உணவு போதுமானது அது அவருக்கு போதுமானதாக இல்லை என்றால் அவரால் அது அதற்கு அவருக்கு பற்றவில்லை என்றால் ஃபசுலுசுல் அவர் மூன்றில் ஒரு பங்கு உணவுக்காக வைத்துக் கொள்ளட்டும் ஷராபி மூன்றில் இரண்டாவது பங்கு மூன்றில் ஒரு ஒரு பங்கு தண்ணீருக்காக வைத்துக் கொள்ளட்டும் இன்னொரு பங்கு மூன்றில் ஒரு பங்கை அவர் சுவாசிப்பதற்காக வைத்துக் கொள்ளட்டும் இந்த ஹதீஸ் அஹ்மத் திருமிதி நசை வரக்கூடிய ஹசன் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கும் அந்த கோயில் நபி சொல்லா அலி இஸ்லம் என்று சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது மனிதனுடைய உலகத்தையும் அவனுடைய மறுமையும் சீர்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இங்கே முதல் விஷயம் நபி சொல்லா அலி இஸ்லம் கூறினார்கள் மனிதன் நிரப்பக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய வயிற்றில் எவ்வளவு நிரப்புகின்றானோ அதைவிட மிக மோசமான ஒரு எந்த ஒரு செயலும் செய்வதில்லை இப்போ ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன மனிதன் வயிறு நிரம்பி அல்லது அதை சாப்பிட்ட அதை உண்ண பிறகு அதற்கு உள்ள போட்ட பிறகு திரும்பவும் அவன் போடுவது மார்க்கம் இருக்கின்றது இதனால் பிரச்சனைகளும் நோய்களும் ஏற்படுகின்றது அது மட்டுமல்ல இந்த நோயால் அவன் இந்த உலகத்தை சிரமம் அடைவான் அதே போல விவாதத்துகளும் வணக்க வழிபாடு செய்வதும் சோர்வடையும் அவனுடைய நிலைமை ஏற்படும் சோம்பேறித்தனம் ஏற்படும் பிறகு அவன் எப்பொழுதுமே உணவை அதிகமாக உட்கொண்டு விட்டான் என்றால் நாம் அனைவரும் அறியக்கூடிய இருக்கும் எந்த நிலைமையில் மனிதன் ஆகி வருகின்றான் தான் ஒரு அரசர் தன்னுடைய மருத்துவர் ஹக்கீமிடம் கேட்டார் எந்த வியாதிக்கு சிகிச்சையே இல்லை எந்த வியாதிக்கு எந்த நோய்க்கு சிகிச்சையே இல்லை என்று கூறும் பொழுது அந்த ஹக்கீம் மருத்துவர் கூறினார் உணவை உட்கொண்ட பிறகு திரும்பவும் போடுவது திரும்பவும் அதை வயிறு நிரம்பிய பிறகு திரும்பவும் அது போட்டுக் கொள்வது இப்படிப்பட்ட ஒரு நோய்க்கு சிகிச்சையே இல்லை ஏனென்றால் மனிதன் அவன் எவ்வளவு உண்ணுகின்றானோ அதற்கு அவன் விளைவுகள் இந்த அடுத்த நிமிடத்தில் அவன் பார்க்கின்றான் முடியாத விடுகின்றது சோர்வான விடுகின்றது எங்குமே நகர முடியாத விடுகின்றது அது மட்டுமல்ல அவன் உட்கொண்ட அந்த உணவை வெளிப்படுத்தாமல் வெளியேற்றாமல் அவன் ராகத்தாக இருக்க முடியாது செல்லம் மருத்துவ ரீதியாகவும் மற்றும் மறுமைக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கூறியிருக்கின்றார்கள் மனிதன் எப்படி இங்கு விவசத்தில் அவன் தன்னுடைய சொல்ல முடிந்த அளவுக்கு தனக்கு தேவையான தன்னுடைய விழா இடத்தை நிற்பாட்டுவதற்காகவும் அவனை அதை அதை நிற்க வைப்பதற்காகவும் சில தமிழ உணவை போதுமானது ஏனென்றால் நம்முடைய விழா இழந்து நிற்க வேண்டும் என்றால் சில கவள உணவே போதுமானது என்று ரவி சொல்லாலேசன் கூறியிருக்கின்றார்கள் ரவி சொல்லாலேசன் கூறிய விஷயம் அல்லாஹுடைய தரப்பில் அனுப்பப்பட்ட ஒரு வகையாக இருக்கின்றது ஆக ஒரு மனிதன் ஆதனுடைய மகனுக்கு சில பவள உணவே போதுமானது அவருடைய விழா எலும்பை நிறுத்தி வைப்பதற்கும் சீர்படுத்துவதற்கும் அவருக்கு முடியாத பட்சத்தில் அவர் தன்னுடைய வயிற்றுடைய ஒரு பகுதியை உணவுக்காகவும் இன்னொரு பகுதியை தண்ணீருக்காகவும் மூன்றாவது பகுதியை சுவாசிப்பதற்காக வைத்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லா அவை செல்லம் நமக்கு கூறினார்கள் ஆக இந்த முதல் விஷயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சுண்ணா என்பது உண்ணக்கூடிய உணவில் சுண்ணா என்பது என்ன நம்முடைய விழா இழப்பு நிற்கும் அளவுக்கு உட்கொண்டோம் என்றால் அது சுண்ணா அது இல்லாத பட்சத்தில் தான் இந்த மூன்று நிலைகள் ஆக்கப்பட்டது பொதுவாக மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் இந்த மூன்று கேட்டகரியாக மூன்று பங்காக வயிற்றை ஆட்டுவது என்று சொன்னான் நபிசல்லா அலிசு முதல் விஷயம் சொன்னது சுண்ணாவாக இருக்கின்றது அது முடியாத பட்சத்தில் உங்களால் அது செய்ய முடியவில்லை என்றால் சரி நீங்கள் குறைந்தபட்சம் இப்படியாவது நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பார்க்கின்றோம் அதிக உணவை சாப்பிட்டுவிட்டு அதற்கு ஜீர்ணிக்குவதற்காகவும் அதை ஜீர்ணிப்பதற்காகவும் சில குடிபானங்களையும் சில மாத்திரைகளையும் சாப்பிட வேண்டும் ஷேக் அனிசு ரஹ்மான் ஹபிதா உல்லாவிடம் பெங்களூரில் இருக்கும் பொழுது கேள்வி கேட்கப்பட்டது மனிதன் நிறைய உணவை உட்கொள்கின்றான் அதை உட்கொண்ட பிறகு இந்த கோக்கு ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்கலாமா அனுமதிக்கப்பட்டதா என்று கேட்டேன் ஷேக் அலீஸ் ஹபீதாவா அவர்கள் மிக அழகாக கைப்பதில் கூறினார்கள் முக்மின் அவ்வளவு சாப்பிடுகின்றானா அதை ஜீரணிப்பதற்காக இன்னொரு ஒரு விஷயம் தேவையா இன்னொரு ஒரு குடிபானம் தேவையா என்று அவர்கள் கேட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் கூறக்கூடிய ஹதீசு முன்பினானவன் ஒரு குடலில் அவன் சாப்பிடுவான் அவன் ஒரே குடலில் வைத்துக் கொண்டு சாப்பிடுவான் அவன் முக்மின் அல்லாதவன் இறைநிலவரிப்பாளன் இறையை இறைவனை மறுக்கக்கூடியவன் அவனுடைய நிலைமை என்ன ஏழு குடலை கொண்டு அவன் சாப்பிடுவான் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு சீராது ஆக இதை நாம் உணர வேண்டும் மருத்துவ ரீதியிலும் சரி குறிப்பாக அதற்கு மேற்பட்ட இஸ்லாத்துடைய அடிப்படையில் பார்க்கும் என்றாலும் சரி அனைத்து விஷயங்கள் சொல்லப்பட்டது மனிதனுக்கு சிற மனிதனுக்கு நலனுக்காக தான் சொல்லப்பட்டது இதை நாம் உட்கொண்டோம் என்றால் இதை நாம் பண்பின்பற்றினோம் என்றால் நம்முடைய இந்த வாழ்க்கையும் சீராக இருக்கும் அதே போல நாம் இந்த வாழ்க்கையை கொண்டு மறுமைக்காக நாம் தயார் செய்து கொள்ளலாம் மிகவும் ஒரு ஆர்வத்துடன் செய்யக்கூடியார் இருக்கின்றனர் இல்லை என்றால் நிறைய உணவுகளை உட்கொண்டு விட்டு அதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற பிரச்சனைகள்லாம் இருக்கின்றது இப்பொழுது இருக்கக்கூடிய உணவை பார்த்தோம் என்றால் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அந்த உணவை உட்கொண்ட பிறகு அது எப்படி எடுக்க வேண்டும் என்ற பிரச்சனைகள் அதற்கு தனியான ஒரு மருந்தும் அதற்கு தனியான விஷயங்கள் நான் பார்த்து கொண்டு இருக்கும் இதெல்லாம் பிஸ்னஸாக இருக்கின்றது ஆக நாம் மாற்றம் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் ஏழை பேணி காட்டும் என்றால் கண்டிப்பாக நமக்கு முழுமையான உடல் ஆரோக்கியமும் அதே போல மார்க்கத்தில் மார்க்கத்தை என்னை பின்பற்றக்கூடிய அந்த அஜரும் கிடைக்கும் ஆம் சில நேரத்தில் இப்பயாவது நாம வயர் நிறந்த சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டது அதற்கு எடுத்துக்காட்டு நபி சொல்லா அலிஸ்லாம் ஒரு முறை அபுஹரேரவர்களுக்கு மிகவும் கடுமையான பசியில் இருக்கும் பொழுது பாலுடைய ஒரு கூவலை ஒரு பாத்திரத்தை கொடுத்தார்கள் நீங்கள் குடிங்க அவர் குடித்து விட்டு நபிசல்லாசிரம் கொடுத்தார் நபிசல்லாசி இன்னும் குடிங்கன்னு சொன்னார் அப்படி என்று மூன்று தடவை சொல்லி அவர்கள் குடித்த பிறகு இன்னும் குடிங்க என்று சொல்லும் பொழுது சொல்லலாம் எனக்கு இதற்கு மேல் எந்த ஒரு இடமும் இல்லை முழுமையாக நிரப்பிவிட்டு இதற்கு மேல் எனக்கு இடமே இல்லை வைக்கிறேன் என்று கூறினார்கள் ஆக இது இரண்டு ஹரிசை நாம் பார்க்கும் என்றால் இப்பையாவது எப்படியாவது நாம வயிறு நிரம்பி நாம் சாப்பிடுவது மார்க்கம் அனுமதிக்கப்படும் அதுதான் நபி அலிசலம் மிகவும் குறைவான காலத்தில் தான் மிகவும் நாம அதை எண்ணிக்கை கொண்டு நாம் எண்ணிக்கொள்ளலாம் நபி சொல்லா வயிறு நிரம்பி சாப்பிட்ட நாட்கள் எத்தனை என்று நாம நம்முடைய விரல்களை கொண்டு நாம் எண்ணிக்கொள்ளலாம் இல்லை என்றால் பொதுவாக அவருடைய உணவு என்ன இருந்தது இரண்டு கருப்பு விஷயம் தான் கருப்பு ஒன்று ஏற்கப்படவும் இரண்டாவது சம்சனுடைய தண்ணீர் தான் ஆக நான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த விஷயத்தை நாம் நன்றி செலுத்தவனமாக நமக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு இந்த மாற்றுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் படை நாம் இதை நம்முடைய உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய எனக்கும் செய்யக்கூடியவருக்கும் நாம் இதை அமல்படுத்துவதற்காக தோப்பிக்கு செய்வானாக சுஹானபல்லாம் அஹமதிக்க ஷடல்ல இல்லை இல்லை அந்தஸ்தப்பிற்கு வசூல்